வணக்கம் பெருந்தோட்டப்புற மக்கள் மத்தியில் இருதய நோயால் பாதிக்கப்படும் வீதம் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இது தொடர்பான பெட்டக நிகழ்ச்சி ஒன்றினை இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக கேட்கலாம் நிறைய தோட்டங்கள்ல இருதய நோய் தான் இப்ப கூடுதலா காணப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப இருதய நோய் ஏன் வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தெளிவுமே இல்லாம இருக்கு இருதய நோய் தொடர்பாக பதிலை பொது வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி கிருஷான் வேதநாயகம் அவருடைய கருத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் இருதய நோய்கள் ஏற்படுவதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றது முதலிலே அதாவது பரம்பரையாக இந்த இருதய நோய் ஏற்படுகின்றது பரம்பரை என்று சிறப்பாக கருதுகின்ற போது ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கோ அல்லது தகப்பனுக்கோ இந்த உயர்குருதி அமுக்கம் இருக்கின்ற போது அவருடைய பிள்ளைகள் இந்த உயர்குருதி அமுக்கத்தினாலே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இது சாதாரணமாக நூற்றுக்கு ஐம்பது வீதம் இந்த உயர்குருதி அமுக்கமானது இந்த அதாவது பரம்பரையிலே செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மாரடைப்பு என்று மாரடைப்பு என்ற பதம் சில வேலைகளிலே சில பேருக்கு விளங்காமல் இருக்கும் அதனுடைய ஆங்கில பதம் நாங்கள் நாங்கள் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவோம் இந்த ஹார்ட் அட்டாக் ஆனது இந்த மாரடைப்பானது கூட இந்த பரம்பரையாக ஏற்படக்கூடிய தன்மையை காணலாம் அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த உயர்குருதி அமுக்கம் கூடி அதன் மூலமாக இந்த மூளையிலே இருக்கின்ற நரம்புகள் வெடித்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு நோய் ஏற்படுகின்றது பாரிசவாதம் என்று சொல்லுவோம் அதாவது கை கால் வழங்க முடியாது ஒரு உடம்பு உடலினுடைய ஒரு பகுதி வழங்க முடியாத தன்மை பாரிசவாத நோய் இந்த நோயும் கூட முதலிலே பரம்பரையாக ஏற்படுகின்றது இரண்டாவதாக உணவு பழக்க வழக்கங்கள் இந்த வெளிநாடுகளிலே இருப்பவர்களை பார்த்து அவர்கள் மாறி நாங்கள் எங்களுடைய நடைமுறை கூட வாழ்க்கையை கூட வாழ பழகிக்கொள்ள முயல்கின்றோம் என்று இந்த பெண்களை கூட பார்த்து பார்த்தால் நவநாகரிக உடைகள் அதே நேரத்திலே வெளிநாடுகளில் உங்களுக்கு தெரியும் பெண்கள் கூட இந்த சிகரெட் புதைப்பது புகைப்பதிலே சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அது கூட இப்போது எங்களை நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இப்படிப்பட்ட வெளிநாட்டு கலாச்சாரங்கள் கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் பரவிக்கொண்டிருக்கின்றது அந்த சீரழிவுடன் அந்த உணவு பழக்க வழக்கங்களும் கூட எங்களை வந்து அடைகின்றது உதாரணமாக எங்களுடைய முதியவர்கள் உங்களுக்கு தெரியும் என்னத்தை சாப்பிட்டார்கள் குரக்கன் புட்டு குரக்கன் மா அதே நேரத்திலே சோளத்திலே கறி செய்து சாப்பிட்டார்கள் கடலையிலே கறி செய்து சாப்பிட்டார்கள் உளுந்து பயறு போன்ற சத்துள்ள இயற்கையாக கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறார்கள் இன்று நான் நினைக்கிறேன் இந்த வீட்டிலே குரக்கன் மாவோ குரக்கன் புட்டோ இருக்கின்றது இன்று நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த வெளிநாடுகளிலே இருந்து வருகின்ற இந்த பான் பான்மா பான்மா என்ன அமெரிக்கன் மா என்று சொல்லுவார்கள் பான்மாவிலே தான் நாங்கள் இந்த உணவுகளை சகா தயாரித்து உண்ணுகிறோம் இந்த பால் மாவிலே உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட அதாவது ரசாயன பொருட்கள் சேர்ந்துதான் இந்த பான்மா தயாரிக்கப்படுகின்றது எனவே இப்படிப்பட்ட ரசாயன பொருட்களின் மூலமாகவும் இந்த இருதய நோய் ஏற்படுகின்றது நிகழ்ச்சி தயாரிப்பு முழக்கம் ஊடக பிரிவு